என்ன பண்ணினா எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஒருத்தருக்கு நஷ்டமே வந்துட்டா கடைசியில அவன் என்னமா சுகத்தை அடையுது அதுக்கு மார்க்கத்தை சொல்லுவோம் ஒன்னு கேட்கிறார் தர்மபுத்திரன் அவர் என்னவோ கேட்டார் பிரம்மபுத்திரன் ஈஸ்வரன் என்ன சொல்ற ஒருத்தன் சுஷியா இருக்கணும்னு நினைச்சா தர்மபுத்திரா ஏதோ அதை பண்ணி இதை பண்ணி பணத்தை சம்பாதிச்சு விட்டதுனால மட்டும் சுகியா இருப்பான்னு நினைக்காது பணமும் இவனுடைய சாமர்த்தியத்துல வரவும் வந்துவிடாது இந்த ரெண்டையும் நினைச்சுக்கோ ஆனா வாஸ்தவமா சுகமா ஒருத்தன் இருக்கணும்னா இந்த ஆறும் ஒருத்தன் இடத்துல இருந்தா அவன் எப்பவும் சுகமா இருப்பான் சொன்னா பீஷ்மர் அனாயாசா சர்வசாமியம் சர்வசாமியம் லாபமோ அலாபமோ அரா வெயிலாளோ சுற்றாளோ சோத்திரம் பண்றாளோ எல்லாத்துலயும் சமமா இருக்கிறது கோபத்தம் விஷம் உடனே ஆகும்னு போய் அவங்ககிட்ட சண்டைக்கு போறது சண்டைக்கு போக மாட்டாள் என்னமோ சொன்னா சொல்லிட்டு போறாங்க சில பேர் கொண்டாடுவாள் அதுக்கும் என்ன கொண்டாடினாலும் உடனே ஓஹோன்னு கூத்தாட மாட்டார் இந்த எல்லாத்துக்கும் சமமா இருக்க இருப்பது அனாயாசா ரொம்ப சமப்பட்டு ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்காக ரொம்ப பிரேரத்தியாகம் பண்றது ஏன் பகல்லையும் பன்னெண்டு மணி வேலைகள் உனக்கு பகல்ல அஞ்சு ரூபாய் சம்பளம் ராத்திரியில வேஞ்சா பதிஞ்சு ரூபாய் சம்பளம்னா சரின்னு உடனே ஆறு மணிக்கு மறுபடியும் அதையும் பிடிச்சி விடுவான் சாப்பிட கூட போறதுக்கு டைம் இல்லாம பண்ணிப்பான் அப்படி பதினஞ்சு ரூபாய் சம்பாதிச்சுதான் என்ன பண்ண போறேன்னு நீ பண்ற காரியம் அனாயாசமாய் என்னமோ ஈஸ்வராதீன அனுகிரகத்தால கிடைக்கிறதுன்னு அப்படி நினைச்சுக்கணும் ரொம்ப தன்னை சிரமப்படுத்திக்கிண்டு அர்த்தத்துக்காக சிரமப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது இது ரெண்டாவது சத்தியவாக்கியஞ்ச பாரதா சத்தியம் பேசுவது பொய் சொல்லுவதில்லை அர்த்தத்துக்காக பொறுப்புவன் செலவான் அப்படி பொய் சொல்லி பணம் வந்துட்டா என்ன அந்த பணம் உன்னை காப்பாத்தி விடுமா சத்தியவாக்கியஞ்ச பாரதா வைராக்கியம் இருக்கணும் அப்படி ஆசையை குறைக்கணும் மனுஷனுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் அது இவ்வளவு கணக்கே இருக்காதுன்னு நான் எதை கொடுத்தாலும் போறோம்னு நினைக்கவே மாட்டான் அது இருக்கக்கூடாது வைராக்கியம் இருக்கணும் அபிசிச்சாச்சா எல்லாத்தையும் நாமே பண்ணி பண்ணம் நினைப்பன் சகல காஜித்தையும் நாமே பண்ணணும் சகலத்தையும் நாமே அடைஞ்சு உண்ணும் அப்படி நினைப்பன் அந்த எண்ணம் இல்லாதவன் இப்படி அஞ்சு எவனிடத்துல இருக்கோ சர்வசாமியம் லாபமோ அலாப நஷ்டமோ கொண்டாடுவதோ நிற்கிறதோ எல்லாத்தையும் சமமா இருப்பது அனாயாசா ரொம்ப சிரமப்படுத்திக்காமல் இருப்பது சத்தியம் பேசுவது எல்லா காரியங்கள்லயும் போய் ஈடுபட்டு சிரமத்தை அனுபவிக்கிறது அப்படி கொண்டு இலை தொட்டாலும் அதுல பிரசன்ட் செக்ரட்டரி அப்படி இருந்து ரொம்ப சிரமப்படுத்தி அவன் நித்தியம் வருமானப்பிள்ள இல்லையும் இல்லையும் இருப்பான் கார் போற நேரம் போறாது சுருக்க போகும்பான் இப்படி பண்ணிட்டு இருப்பான் என்ன சுகம் இருக்கு அவன் ஏதாவது கடைசியில போட்டுன்னு ஒரு டிபி விடுவான் ஒரு ரோகத்தை வந்து சொல்லிக்குவான் அவன் ரோகம் இருக்கோ இல்லையோ சொன்னதுல இருந்து எனக்கு வெயிட்டு குறைய ஆரம்பிச்சுடுமே அவன் டிவி டிவி நினைச்சாலும் நிச்சயம் அப்படி சுவாமி சுவாமி நினைச்சா சுவாமி யாரா போல டிபியாவே அழுவாங்க மன கிருமியாவே அழுவான் பயந்துட்டேன் வைராக்கியம் இருக்கணுமா இப்படி இருந்தா அவன் சுஷியா இருப்பான் இந்த இருந்தாக்கேன்னு சொன்னாராம் பீஷ்மர் தர்மபுத்திர பார்த்து இத மகான்கள்லாம் இத புண்ணியலோகத்துக்கு மார்க்கமாய் சொல்றாள் பரம சுகத்துக்கு மார்க்கமாய் சொல்றாள் இதுதான் சொர்க்கம் இதுதான் தர்மம் இப்படி இருப்பது சத்தியம் பேசுவது வைராக்கியத்தை அடைவது எல்லாத்திலையும் சமமாக இருப்பது எல்லாத்தையும் ரொம்ப சக்தியா சொல்றாங்க மகான்கள் இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன் கேளுங்க தெய்வ பலம் இல்லாம இவன் தான் சிரமப்படத்தான் சிரமப்பட்டான் பணம் வந்து வந்துருமான்னு கேட்டார் அது வராதுங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன் கேளுங்க தெய்வம் எதிரடியா இருந்து இவன் ஆயாசப்படுத்திக்கிண்டு பல காரியங்கள்ல ஈடுபட்டு சிரமப்படுறான் அப்ப பணம் வந்து உருதான் ஒரு கதை சொல்றேன் இதை கேளுனாராம் பீஷ்மர் அத்திராப்யுதாஹரம் தீமம் இதிஹாசம் புராதனம் நிர்வேதான் மஞ்சினாகீதம் சன்னிபோதையுதிஷ்டிரா நிர்வேதான் மஞ்சினாகீதம் தன்னிபோதையுதிஷ்டிரா வைராக்கியத்தை அடைஞ்சுட்டான் மனுஷன் ஒருவன் அவன் பட்டபாடு பணத்திற்காக பட்டபாட்டை சொல்றேன் கேளுனார் மங்கிங்கிறவன் பணம் வேண்டும் பல வியாபாரங்கள் பல தொழில்கள் பண்ணி பார்த்தானாம் அவன் எதை போய் தொட்டாலும் நஷ்டமே வந்துருந்ததாம் அவன் நினைச்சபடி நடக்கவே இல்லையா கடைசியில வியாபாரம் வியாபாரம் பண்ணி எல்லாம் நஷ்டமா போய் கொஞ்சம் மிச்சம் இருந்ததா அந்த மிச்சமான பொருளை என்ன வியாபாரம் பண்ணலாம் நினைச்சானாம் கிரகிதவாந்தம்யகோயுகம் சந்தைக்கு போனான் வெள்ளிக்கிழமை சந்தை அங்க போய் வாயின்னு வந்து வியாபாரம் பண்ணுவோம்னு போனான் போன இடத்துல மாடுகள்லாம் வந்திருந்து காள மாடுகள் பெரிய மாடுகள்லாம் காட்டான் அவன் பாட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொன்னான் இவன் கையில இருநூத்தம்பது ரூபா தான் பணம் இருந்தது இருநூத்தம்பது ரூபாய்க்கு பழக்காத வண்டியில பழக்காத உழவுல பழக்காத ரெண்டு கால கமிட்டி மேஷான கமிட்டி இப்போ நல்ல திக்குச்சி காலை அப்படி திக்குச்சி காலைன்னா அப்படி ஒரு ஒரு இருக்கும் வண்டியில் கட்டினா உடச்சிப்போம் வண்டியை அதை பழக்கி கொண்டு வந்துட்டா அப்புறம் இருபது மூட்டை முப்பது மூட்டை வச்சு இழுக்கும்னு பெரிய மூட்டைகளை அது பழக்கிறது ரொம்ப சிரமம் பழக்காத ரெண்டு கால கண்ணுகளை வாங்கினானா நல்ல பெரிய காளைகள் காளையை போய் வாங்கினாராம் அதுக்குதான் படம் இருந்த கையில இருநூத்தம்பது ரூபா இந்த ரெண்டு காளையும் வச்சுன்னு வயல் வேலை செஞ்சாக்கே முப்பது களம் வரக்கூடிய ஒரு வயலை போய் குத்தகைக்கு வச்சுன்னு பத்து கிளம்பு பேசி இருபது கிளம்பு நமக்கு கிடைக்குமே அறுபதுக்கு நாற்பதாச்சேன்னு ஆரம்பிச்சுட்டான் முதனாராத்திரி வாங்கிட்டு வந்தான் பத்து மணிக்கு மறுநாளைக்கு சனிக்கிழமை எண்ணிக்கை கட்டிவிட்டான் அதை பழக்கிறதுக்காக ஆரம்பிச்சானா எப்படி பழக்கினான் நல்ல பேஷான நகத்தடியா உன்னை பண்ணி வச்சு வச்சிருந்தார் அந்த நகத்தடியை கழுத்துல வச்சு நல்ல பூட்டாங்கடா போட்டு கட்டிவிட்டான் அதை அப்புறம் அவுக்கணும்னா கட் பண்ணாதான் அவுக்கலாம் அது மாதிரியா ரெண்டு கழுத்துலையும் கட்டி முதல்ல ரோட்ல விடுவோம் கழுத்துல இந்த நகத்தடியை வச்சு ரெண்டையும் கட்டி ரோட்ல கொஞ்சம் சரியா போகும்பியா பழக்குவோம்னு सुसम्बद्धौ सुतौ சுசம்பத்தௌ துதௌ गम्यौ கம்யௌ दमनायाभिनिसृतौ தமராயாபினிஸ்ருதௌ பழக்குவதற்காக ரோட்ல கொண்டு போனான் असीनमुष्टम् मध्येन ரெண்டு என்ன பண்ணுது, இவன் கயத்தை பிடிச்சு இழுக்கிறத இவனை இழுத்துக்கிட்டு ரெண்டும் ஓட ஆரம்பிச்சுட்டு ரோட்ல ரெண்டும் ஓடினா இது ஒரு பக்கத்துல இருக்கிறது அது ஒரு பக்கத்துல இருக்கிறது இந்த நகத்தடிய கழுத்துல ஏன்னா நல்லா கட்டியிருக்கு இப்படி ஓடி போற போது இந்த நகத்தடி மத்தியில நடு ரோட்ல ஒரு பெரிய ஒட்டகப்படுத்தல் இருந்தது ஆசீனமுஷ்டம் மத்தியேன सहसैवाभ्यधा சகசைவாபியதாவதாம் வேகமா போச்சாம் இங்க ஒரு காலை ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கத்துல காலை போச்சு நடுப்புற பட்டு இருந்தது இந்த ஒட்டகம் இது இப்படி ரெண்டும் என்ன பண்ணிட்டு ஒட்டகம் முதுகு வழியா இந்த நகத்தடி போறது ரெண்டும் அந்த பக்கம் போச்சு என்னமோ நகத்தடி முதுகுல படுறது பொட்டுன்னு தலையை தூக்கிட்டு தலையை தூக்கினா கழுத்துல மாட்டின்னு கொடுத்து நகத்தடி ஆசீன முஷ்டம் மத்தியேன சகசைவாபியதாவதாம் அந்த ஒட்டகை சின்ன ஒட்டகை இல்ல பெரிய ஒட்டகை இது அது விழுந்திருந்து உடனே போட்டுன்னு அது கழுத்துல வந்து மாட்டிக்கிண்டு உடனே அதுக்கு பிரமாத கோபம் வந்துருக்கும் இந்த ஒட்டகைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஓட ஆரம்பிச்சுடுச்சு எப்படி சாதாரணமா போடாதா துள்ளி துள்ளி குதிச்சுன்னு ஓடுறதா ஒரே வழியா துள்ளிண்டு ஓடுறது இந்த காலகள் என்ன பண்றது இந்த காலால் உதைக்கிறது பின்காலால ஒட்டகையை உதைக்க உதைக்க அது இன்னும் வேகமாக உத்தாயோத்தாய ரெண்டு காலையும் நாட்டியத்தோடு தூக்கிண்டு ரொம்ப வேகமா ஓடுதான் கொட்டகை தேனோற்றேண பிரமாதினா तेनोष्ट्रेण प्रमाथिना யபாணௌ சுதௌ கம்யௌ தேனோஷ்டேன பிரமாதினா सृजमाणौ च सम्प्रेक्ष्य मङ्गीस्तत्राब्रवीदम् அப்ப மங்கி பார்த்தான் என்ன ஆச்சுன்னா அப்படியே இந்த காளையனுடைய கழுத்து வெறுகி போச்சு ரெண்டு காளையனுடைய கழுத்தும் உடனே இவன் கூட ஓடி பார்த்தான் ஓட முடியல அப்புறம் காளையால கத்த கூட முடியல ரெண்டும் முயமான ஊத்து தௌதம் ரெண்டும் மறிக்கிற நிலைக்கு வந்துடுதான் இன்னமே அதோட ஓடவும் இவனால முடியல அது ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு இதற்க வரவெல்லாம் இதை பார்த்து பயந்து வெட்டி போறாங்க உத்தம் அதை காப்பாற்றவும் முடியல அப்ப மங்கி சொன்னானா ஆஹா தெய்வ பலம் இல்லாம நான் ஆரம்பிச்ச காரியம் காரியமுக்கு இப்படி ஆயிடுச்சு ஈஸ்வர பிரசாதம் இல்லாமல் பண்றவன் காரியங்களா இப்படிதான் போடுங்கிறார் சமர்த்தன அப்படின்னா எத்தனை சமர்த்தனா இருக்கட்டும் தெய்வ பலம் இல்லாம அவனுக்கு எத்தனை உலகம் மூக்கு அவன் கையில இருக்கட்டும் அனுகிரகத்தால கிடைக்காத பொருளா இருந்தா அது ஒரு நாளும் கஷேமத்தை கொடுக்கவே கொடுக்காது நச்சைவாவிகிதம் दक्षेणापीहितुम् धनम् युक्तेन श्रद्धया गम्यति ஈஹாம் சமனுதிஷ்டதா ஆசைக்கு தகுந்தபடியுமே எத்தனை காரியம் பண்ணட்டும் எத்தனை ஆட்களை வச்சு எத்தனை இவன் நடத்தட்டும் இந்த யுவபலம் இல்லாத போனா நான் இப்ப ஆம்பினேன் எழுதி மாதிரித்தான் மங்கி கிருத்திய பூர்வம் கிருத்திய பூர்வம் இமம் பஷ்யத சங்கத்யா மம தெய்வமுபப்ளவம் மம தெய்வமுபப்ளவம் பூர்வவர்த்தைர்விஹீனூர்வவர்த்தைர்விஹீனஸ்யாப்யனுதிஷ்டத மிந்தி இருந்த பொருள்கள்லாம் போய் தெய்வபலம் இல்லாம மிஞ்சின பொருளை கொண்டும் தெய்வபலம் இல்லாம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச பரியந்தத்துல ஒன்றும் தப்பில்லை வேணா காலக்கணுட்டி வாங்கிட்டு வந்தது தப்பா வயல் பேசி குத்தகைக்கு முப்பது கலம் வளையக்கூடிய வயல பத்து கலம் தான் தருவேன் எழுதி கொடுத்துருக்கான் இனிமே கொடுக்க போறது எதை கொடுக்க போறானோ இருபது கலம் ஆத்துக்கு வந்துட்டுதான் நினைச்சுட்டான் அவன் பத்து மூட்டைக்கு விலை இருபத்தொன்று ரூபா ஒரு மூட்டை விலைன்னு கணக்கெல்லாம் போட்டுதான் எல்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணிவிட்டான் சம்சாரத்துக்கு சொல்லிவிட்டா உனக்கு இத்தனை நகை பண்ண போறேன் இருபது கலத்தையும் வித்துருந்து தெய்வம் வந்து தூக்கினு கொடுத்தே விட்டாக அவன் காலை போயிட்டு தானே ரெண்டு காலையும் அவன் பிரியமானவுக்கு பௌதம்யம்னா அது மறிச்சு போட்டு ரெண்டு கா ரெண்டு காலையும் கழுத்தை விட்டு இன்னும் ஒட்டைக்கு கறக்கலன்னு அதுன்னு ஓடிண்டே இருக்கு எங்க மூச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல ஆஹா எஸ்யதையும் உபப்ளவம் தெய்வானுகிரகம் இல்லாம இது நடக்கும் இது கடைசியில சத்திக்கும் கையில இருந்த பணத்தையும் கொண்டு போயிடுச்சே ஒட்டகை என்னால் मणीवोष्ट्रस्य लम्बेते மணிவோஷ்டிரஸ்ய லம்பேதே எத்தனை அன்பான வாங்கிட்டு வந்தே விலை கொடுத்து அந்த ரெண்டு கன்றுகளும் மணி மாதிரி தொங்குதே ஒட்டக கழுத்திலே மணிவோஷ்டிரஸ்ய லம்பேதே சுத்தம் ஹி தெய்வமே வேதம் தெய்வமேவேதம் எந்த பொருள் தங்கி நிற்கும் தெரியுமா தெய்வானுகிரகத்தால வந்த பொருள்தான் சுத்தமா இருக்கும் பாக்கியெல்லாம் இப்படித்தான் ஆயிடும் நாளாம் சுத்தம் ஹி தெய்வமே வேதம் அடே நெய்வாஸ்தி பௌருஷம் சதாத்காரமாய் பௌருஷம் இருக்குன்னு ஏதாவது பண்ணினானே அதெல்லாம் விபரீதமா தான் போயிடும் தெய்வானுகிரகத்தினால கிடைப்பதுதான் சரியாக தங்கி நிற்கும் நாளாம் அன்விஷ்யமானம் தரதி தெய்வமேவா வதிஷ்டதே சிலவன் பௌருஷத்தினால சில காரியத்தை சாதிச்சு விடுவான் அப்போ சொல்லுவான் இதை பார்த்தியா என்னமோ தர்மம் தர்மங்கிறிய நான் பௌருஷத்தினாலேயே நடந்துவிட்டேன் அப்புறம் இப்படி தேடிக்கடி கேடி பார்த்தா அவன் ஏதோ ஒரு தெய்வத்தை பதிச்சிருக்காரு தெய்வமேவ அவதிஷ்டத்தை அந்யுஷ்யமானம் ததடி நல்ல ஞானிகள் யோஜனை பண்ணி பார்த்தா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான் அவன் போக்குரியா இருக்கிறோம் ரயில்ல போயிருப்பான் யாராவது சன்னியாசி உட்காந்துருப்பார் ரெண்டு அழனி வாங்கி கொடுப்பான் மீனும் குடியும் இவனுக்கு அவர் சன்னியாசி கூட தெரிஞ்சிருக்காரு ஞானியும் கூட தெரிஞ்சிருக்காரு ஐயாறு வெள்ளி வாங்கி குடிப்போம் வாங்கியிருப்போம் இவனுக்கு கலங்காம போயிருக்கும் இவருக்கு புரியும் சொல்லியிருப்பார் அந்த புண்ணியம் வந்துட்டா அனுஷ்யமானம் ததப்பி தெய்வமேல அவதிஷ்டதே கடைசியில் அப்படி யோஜனை பண்ணி பார்த்தா என்னமோ பண்ணிட்டான் தெய்வத்துக்கு இல்லாத போனா இவன் பௌருஷத்தால காரியம் சிந்திக்க கூடாது பௌருஷத்தினால ஒரு காரியம் சிந்திச்சு கூட்டா கூட அதை தேடி தேடி பார்த்து காரணத்தை போய் உள்ள பூந்து பூந்து பார்த்தா அது கடைசியில தெய்வமாக இருக்கும் மலையாளத்துல ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருந்துச்சு அவன் வைத்தியனை போய் காட்டா அவன் சொன்னா மலப்பாம்புனுடைய அந்த இதை வசையை எடுத்து ஒரு மருந்து பண்ணி நீ சாப்பிட்டா இந்த வியாதி கூடும் மூணு மண்டலம் சாப்பிடணும்னா நான் அது மாதிரி அபட்சியமான ஒரு மலப்பாம்பை கொண்டு அந்த இதை சாப்பிட மாட்டேன்னா மருந்துக்கு பாதகம் இல்லைன்னு சொன்னா மூசு முத்தார் காக்கல்ல நம்ம பிராமணன் சரி போடும் அந்த வியாதி உங்களுக்கு போகாதுன்னுட்டார் பாரு வியாதி எனக்கு போடுதா இல்லையா பாருன்னுட்டார் நாலு மணிக்கு காட்டில் போய் ஒரு துறையில ஸ்நானம் பண்றது ரோகம் கடினமான ரோகம் அஞ்சு மணிக்கு காயத்ரி ஆரம்பிச்சோம் ஆயிரம் காயத்ரி ஆரம்பித்தோம் அப்படியே கண்ண மூடின்னு பண்றது நின்று உதயமானதுக்கு அப்புறம் உபஸ்தானம் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் மூணு மண்டலம் ஆச்சு வியாதி போய் தங்கமா போயிட்டு சரீரம் சொர்ணச்செவியா இருந்தது அப்புறம் அந்த வைத்தியன் எழுச்சியா அவரை கண்டார் கண்டது அவனுக்கு தெரியல அந்த வியாதி இருந்தவர்னு அப்புறம் உடனே என்ன வைத்தியரே உங்க மருந்து சாப்பிடாமலே நான் சரியாகிட்டேனே ஆகும் கேட்டார் இந்திய சொன்னீரே நாலு மாசத்துக்கு முன்னாடியே மலப்பாம்பனுடைய வசையை சாப்பிடணும் சொன்னீரேன் அவரா நீர்னா அவன் தான் உடனே உட்காரம் பண்ணார் நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார் காயத்ரி பண்ணேன்னா காயத்ரினால மட்டும் போயிருக்காது மருந்து கட்டாய நீ சாப்பிட்டுருக்கணும் நான் இல்லையே நான் பண்ணேன் எங்க பண்ணேன்னா அவன் துறையை கொண்டு போய் காட்டினான் ஓதனை பண்ணி பார்க்கறான் என்ன மந்திரத்தினால மட்டும் இப்படி ஆகிடுவான் மருந்தும் சந்தானா தச்சாந்தி ரௌஷதை தானை ஜபஹோம அர்ச்சனாதிபி மருந்து பலிக்கணும்னாலும் மந்திர ஜபங்கள் ஹோமங்கள் வேண்டும் மந்திரங்கள் பலிக்கணும்னாலும் மருந்து கூட இருக்கணும் அதனால எல்லாம் பெட்ரோல் பெட்ரோல் டயர் டிரைவர் எல்லாம் இருந்தா தானே போகும் கார் பத்து டிரைவர் இருக்கார் பெட்ரோல் இல்லாத கார் ஓடுவோம் பத்து பேர் தான் தள்ளியா வேணா ஓடும் சச்சாந்திர ஔஷதை தானே ஜபோகம் அர்ச்சனாதிபின்னு சொல்லியிருக்கேன்னு இந்த மூசு இவர் ஸ்நானம் பண்ண துறையெல்லாம் போய் பாக்குறேன் அப்படி பார்த்தா இவர் ஸ்நானம் பண்ணதுக்கு ஒரு இருபது அடி கண்ணண்ட ஒரு பெரிய மரம் சாஞ்சிருக்கு ஜலத்துல அதுல ஒரு பெரிய மலப்பாம்பு செத்து கிடக்கு அது தொங்கிட்டு இருக்கு அந்த ஜலத்துல அந்த துறையில துறைக்கு பத்தடி பின்னாடி அந்த ஜலம் வர துறையில இருக்கு அதுல இவர் ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடத்துல எடுத்துட்டு வந்து இவர் நிச்சயம் பூஜை பண்ணி அதை சாப்பிட்டு இருந்திருக்காரு மூணு மண்டலமா அந்த வசம் உள்ள போயிருக்குன்னு அந்த காயத்ரியனுடைய புண்ணியம் அவங்களுக்கையும் ஒண்ணு கொடுத்துருச்சு ரோகத்தையும் போட்டு அது நீ எத்தனை பண்ணினாலும் என் மருந்து இல்லாம தீராதுன்றாங்க அது மாதிரி இவன் எத்தனை பௌருஷத்தால காரியம் பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே தேடி தேடி பார்த்தா அங்க அப்படியே பாம்பு தூங்கினா போல தெய்வம் கொஞ்சம் தூங்கின்றான் அன்விஷியமானம் தஸ்மான் நிர்வேதேவேஹ தன்மை இப்படி ஒரு தெய்வம் எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுக்கறது ஒண்ணு இருந்தா அந்த தெய்வமே நமக்கு போருமே மனுஷி சொல்றான்னு இத்தனை சுத்தம் போனதுக்கு அப்புறம் ஆகையினால வைராக்கியத்தை விஷயத்துல வைராக்கியத்தை அடைஞ்சு சர்வ விஷயங்களையும் சாதிச்சு கொடுக்கும் பரமாத்மாவே நமக்கு போரும் என்று பகவான் தீர்மானம் பண்ணினானா பொருள் சம்பாதிப்பதில் எத்தனம் பண்ணுவதில்லை தீர்மானம் பண்ணிவிட்டானாம் அந்த தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சான சுகம் ஸ்வபிதி சாதனே சமீபத்துல நானும் சேத்துராமிவாளும் ஒரு பெரிய மனுஷனை பார்த்தோம் ஒரு பெரிய கேஸ்ல ஈடுபட்டவராக இருந்தார் அப்புறம் இன்னொரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணார் ஒரு கேஸ் அனுகூலமா போயிட்டு அவருக்கு நீ சொல்ற ரெண்டு மாசமா தான் தூங்குறேங்கிறார் பகல்லையும் தூங்குறாரா ராத்திரியும் தூங்குறாரா நீ சொன்னா இவளுக்கு சிந்து இப்படி தூங்கினதே இல்லைங்கிறா அந்த அம்மாவும் சொல்றா அவரும் சொல்றா தூங்கினதே இல்லை என்ன காரணம்னா ரெண்டு வருஷமா தூக்கம் இல்லை கவலைப்பட்டேன் ஜப்பஹோமங்கள் பண்ண சொன்னேன் பண்ணார் எப்படி சொன்னேனோ அப்படி பண்ணார் அனுகூலம் வந்து ரெண்டு மாசமா அது அனுகூலமா தூங்குறேங்கிறார் பகல் ராத்திரி இல்ல ஆச்சரியமா சொல்றா ராத்திரி இருக்கிறவாள் என்ன தூக்கம் தூங்குறாருங்கிறார் விட்டு போனவங்க தூங்கி ஆரம்பிச்சு கவலை இருந்தா தூக்கம் வராது அவன் இப்பதான் தூங்குறான்ங்கிறாள் அவன் நிர்வீச்சாரமா ஆனதுக்கு அப்புறம் தான் தூங்கினானா மங்கி இனிமே வாண்டான் உண்ணும் வாண்டான் ஈஸ்வரன் தான் வேண்டும் நினைச்சான் வேண்டும் நினைச்சு விட்டு வரும்பட இல்லைன்னு பரம்பூட போறான் ஆத்த விட்டு அப்படி நினைப்பாள் ரொம்ப பேர் பகவான் தான் வேணும்னு நினைப்பாள் அவனை அடையிறதுக்கு வழி புரியாம தொழிப்பாள் प्रतिष्ठता महारण्यम् जनकस्य நிவேசனாக்கு மகாத்மாவான பிரம்மனிஷ்டாள் வீடு வாசல் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு பறந்து விட்டாள் சுகர் அவ சூப்பரா எல்லாத்தையும் விட்டுட்டாள் வேண்டாம் விட்டு அப்படி பரப்புற பொழுது ஜனகரை போய் கேளுன்னு அனுப்பிச்சாள் தாசர் சுக்கரே ஜனகரிடத்துல போய் இருந்தார் நாசம்பத்சர வாசனே பிரபுவியாக்குன்னு சொல்லிட்டு பிரம்ம வித்திய ஒருத்தனுக்கு உபதேசம் பண்ணினோம்னா பண்ணணும்னா ஒரு வருஷ காலம் வாக்குல வந்து அவன் குடத்தை எடுத்து ஜலத்தை கொட்டி வேட்கை வச்சு சிசுகுண்ட பண்ணி அப்படி இல்லை சிரமப்பட்டவனுக்கு தான் பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணலாம் பிரம்ம வித்யோபதேசத்துக்கு ஜனகரத்தை வந்திருக்கார் பிராமணனான சுக்கர் ஜனகருக்கு தெரியும் ஒரு புருஷன் முன்னாகனே சிஷ்யனா வந்தவன் அவரும் ஞானியாச்சே அவர் கேட்க வந்திருக்காரு என்ன பண்றதுன்னு பார்த்தார் ஒரு வாரம் நிறுத்தி வச்சுட்டார் வாசப்படியில சுக்கரே ஒரு வாரம் நின்றார் அந்த வேலைக்காரெல்லாம் முன்னா சுக்கர் வந்து நிற்கிறாரே வாசல்ல அவர் ஊத்துறான்டார் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு வாரம் கழிச்சு உயிர் வந்தார் ஒரு நம்ம கூப்பிட்டா கோவிச்சுக்கல சுக்கர்ல இன்னொரு ரீசனா இருந்தா நான் எத்தனை நாளா வந்தேன் சார் என்ன கேட்பன உடனே நான் எத்தனை நாளா நிற்கிறேன் மூன்று வாசல்ல உடனே சண்டைக்கு பண்ணேன் குருட்ட முதல்ல யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுடுவேன் உள்ள போய் கேட்டுக்கிட்டாள் எனக்கனுடைய வீட்டுல போய் விவேகத்தை அடைஞ்சு அவங்க உபதேசங்கள்லாம் திருக்கின்றப்ப தேவி பாகவத்திலாம் நிதித்தாள் ரொம்ப அழகா கம்போயம் பிரதிபாசினு என்ன வீடு கணக்கு வழக்கு போக்குவரத்து இருக்கு எல்லாம் இவர் கையிலே இருக்கு ஜனக்காட்டியே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்க கையில இருக்கு அப்படி இருக்கிறவர் ஞானின்னு வேற சொல்றாளே இதெல்லாம் எனக்கு டம்பமா தோன்றுதுன்னு கேட்டார் சுக்க ரொம்ப அழகா சொல்றாள் प्रतिष्ठता महारण्यम् பிரதிஷ்டதா மகாரண்யம் जनकस्य निवेदना ஜனகஸ்ய நிவேசனாதி விஹங்க மார்க்கம் பிபீலிகா மார்க்கம் வேண்டாம் பிபீலிகா மார்க்கம் இன்னும் விஹங்க மார்க்கம் பெரிய ஒட்டுப்பழம் பழுத்திருக்கும் ஒட்டு மரத்து நுனியில பெரிய பழமா அது என்ன பண்ணும் பறந்து அங்கிருந்து ஒரு ஒட்டு ஒரு பறந்தானது சாப்பிடணும்னு ஒரு மயில் கண்ணல இருந்து வரும் அதை பார்த்துட்டு இன்னொரு பறந்து அதை வந்து அடிக்கும் அந்த பழத்தை எது சாப்பிட்டுக்குமே அடிச்சு கீழே செல்லாம் தள்ளிப்படும் வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடும் இந்த சிட்டியிலுக்கு விரும்பு இருக்க இது என்ன பண்ணா அடிமரத்திலேருந்து அந்த வாகனம் தெரிஞ்சு மொள்ள ஏறி மொள்ள மொள்ள போகும் அப்படியே அந்த பழத்தை போய் பழத்தை குறைஞ்சு உள்ளே உட்கார்ந்து விடும் ஒருத்தருக்கும் தெரியாம உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் அது மாதிரி இந்த சன்னியாசம் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த பட்சி அங்கிருந்து வந்து சாப்பிட வரும்போது சண்டை பூசல் வந்து ஏதாவது கீழே போனாலும் மூணு அடிபட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அது அது மாதிரி சன்னியாசம் ரொம்ப வேகமா அங்கிருந்து போறது இந்த கிரகஸ்தனா இருந்து பகவானை உபாசிச்சு அப்படியே நிர்வேதத்தை அடைஞ்சு மனசெல்லாம் அடக்கி பகவான் உள்ள பார்த்து மோட்சத்தை அடைய போறோம் இந்த விரும்பு அப்படியே மரத்துல ஏறி பழத்துக்குள்ள போய் உட்கார்ந்து போனேன் என்று ஜனக்கர் சொன்னாரா சுக்கருக்கு சுக்கர் இதை கேட்டுக்கிட்டு பறக்க போனாரா அப்படி ஜனகருடைய வீட்டிலேருந்து பிரம்மரிஜி அடைஞ்சு போனாலே சுகர் अहो सम्यक् अहो सम्यक् सुखेनोक्तम् सर्वतः परिमुच्यता प्रतिष्ठता महारण्यम् जनकस्य निवेशनाति यः कामानाप्नुयात् सर्वामानाप्नुयात् सर्व गीतान् केवलां त्यजे சொன்னாராம் ஜனகருடைய வீட்டிலேருந்து போற பொழுது உலகத்துல இருக்கிற பொருள் மூக்கம் தனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் உண்டு கொடுக்குறேங்கிறார் சகல தேசங்கள்லயும் அமெரிக்காவில் இருக்கிற பொருள் மூக்கம் உனக்கு தந்து விடுறேங்கிறார் ருஷ்யாவில் இருக்கிற அணுகுண்டு முழுக்க தந்துடுறேங்கிறான் ஜப்பான்ல இருக்கிற மூங்க கூட முழுக்க நம்ம கிட்ட கொண்டு கொடுத்துடுறேங்கிறான் எல்லாத்தையும் கொண்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டான் சகலத்தையும் எல்லாம் கிடைச்சு இதனால கிடைக்கிற ஆனந்தம் விஷத்தியா எல்லாம் வாண்டாம்னு ஒதுக்கி தள்ளுறது விஷத்தியான்னா எல்லாம் வாண்டாம்னு ஒதுக்கி தள்ளுறதுதான் விஷத்தியும் சர்வகாமானாம் எல்லாத்தையும் நடஞ்சு சுகத்தை அடைவதை காட்டிலும் எல்லாம் ஆண்டாம்னு தள்ளுவதனால் தான் வாஸ்தவமான சுகம் அதுதான் உயர்ந்த சுகம் நாராம் சுகம் உலகத்தில் அவன் நினைச்ச ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டவன் உண்டா உலகத்தில் எல்லாரும் எல்லாம் நினைக்கிறான் நேரு நினைக்கிறான் ரொம்ப பேர் முசலினி ஆயினம் நினைக்கிறான் ஹிட்லர் ஆயிடணும்னு நினைக்கிறேன் ராஜேந்திர பிரசாத் ஆயிடணும்னு நினைக்கிறேன் எத்தனையோ நினைக்கிறேன் ஆயிடுறானோ ஒத்துகள் நினைச்சபடியே ஆனதில்லை மனது இன்னும் என்னெல்லாமோ தோன்றுறது கதபூர்வா கஷ்டன உத்தனும் வந்து தான் மனசுல நினைச்ச ஆழ் ஆசைப்படி எல்லாருமே அடைஞ்சுட்டான் எல்லாரும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவோம்னா ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவோம் கலெக்டரா வந்துடணும் டிஎஸ்பியா வந்துடணும் ஜெத்தியா வந்துடணும் எல்லாரும் நினைக்கிறேன் எல்லாரும் ஆயிடுறானா அதுவும் உத்தனான் தான் ஆனான் அதனால எத்தனை பாடுபிடிச்சினேன் எத்தனை தொகுப்பு பண்ண முடியா பண்ணினே எனக்கு ஜெயமில்லாமல் பண்ணி என்ன நீ தொந்தரவு பண்ணி என்ன அவன் மறுபடியும் கொண்டு போய் விட்டுவிடாதே அசகிருச்சாபினிகிருத்தே புனஹம் விநாஹம் யோஜயலம் என்ன நாசம் ஆக்கி விடாதே நீ உனக்கு என்னோட விளையாடணும்னு நினைச்சியானா நான் அழிஞ்சு போடுவேன் நீ ஆசையோட கூட இருந்தியானா நீ எது அது வேணும் இது வேணும்னு கொண்டு போனேயானா நான் வந்து க்ஷேமத்தை அடைய மாட்டேன் அந்நியாயமா என் ஜீவனை கொண்டு அகப்பாதாளத்துல தள்ளிவிடுவேன் என்ன இப்படி திண்டாடும் பண்ணாதே உனக்கு நமஸ்காரம் நாளாம் மனசை பார்த்து சித்தம் சசஞ்சிதம் திரவியம் நஷ்டம் தவ புனः புனः நியாசப்பட்டு அது வேணும் இது வேணும்னு என்னெல்லாமோ பண்ணணும் சேத்தையே பணம் எல்லாம் போயிடுதே கடைசியில மிஞ்சின காலமாடு வாங்கின பணமும் போயிடுதே ஒட்டகையோட சஞ்சிதம் சஞ்சிதம் திரவியம் நஷ்டம் நஷ்டம் ஏஹாம் தனகாமுகா கதாச்சின் மோட்சதேமூகா தனேஹாம் தனேஹாம் தனகாமுகா ஆகினாலே இந்த தனேகை விட்டுடு பண ஆசையை விட்டுடு நீ கரையேற முடியாது பண ஆசையை வைக்கின்றேயானா இது கிடைச்சதோட போடுமா அவனுக்கு ஆசை இல்ல மேல வளரும் விட்டுடு என்னையும் வீணாடிச்சுப்படாதேன்னு சொன்னாராம் மனதை பார்த்து மங்கி நான் இவ்வளவு முட்டாதா போட்டேனே ஏ மனசே நான் உனக்கு வசப்பட்டு நீ சொன்னதெல்லாம் கேட்டுருந்து அவன் இருந்து ஓடு காரக்குடிக்கு நான் ஓடுறேன் அவன் இருந்து ஓடு பிடிக்க நான் ஓடுறேன் அவன் இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போனா போறேன் மெட்ராஸுக்கு போனா போறேன் மனசு இருந்தாலும் போறான் ஆறு சொல்லி போறான் மனசு சொல்லித்தான் போறான் உனக்கு கீடனக்கனாய் நான் விளையாட்டுக்கு ஒரு குரங்க வாங்கி வச்சிருந்தான்னா அங்க போ அந்த மரத்துல இருந்தா அகருது தூண்ல இருந்தா அகருது அது மாதிரி உனக்கு விளையாட்டு பொம்மையான ஆயிட்டேனே மனசே ஜாது புருஷம் ஜாது புருஷ பிரேஷாம் பிரேஷியதாமியா உலகத்தில் இந்த மனதுக்கு வேலைக்காரனா மனிதன் ஆனது போல் ஒருவனுக்கும் வேலைக்காரனா உலகில் ஒருவனும் ஆனது இல்லையா மனது சொல்றதெல்லாம் கேட்கிறான் மனசு என்ன சொல்றதோ எல்லாம் கேட்கிறான் அப்படி நான் உனக்கு வேலைக்காரனா ஆயிட்டேனே என்ன இப்படி பண்ணிவிட்டேன்னு மனச பார்த்து கோவிச்சுக்கிறான் அம்மைக்கு யாராவது முந்தினவாளோ இல்ல பிந்தினவாளோ நினைச்சதெல்லாம் அடைஞ்சவாள் உத்தரவு இல்லை உலகத்துல காமானா மந்தமா மூத்த என்ன நினைக்கிறான் தெரியுமோ ஆகாசத்திலே பங்களா கட்டி பண்ணோங்கிறான் என்ன பவுண்டேஷன் போடாமலே கட்டி பண்ணலாமேங்கிறான் பூமியில என்ன காங்கிரட் போட வேண்டியிருக்கு காங்கிரட் போடாமலே மேல கட்டி புள்ளா இன்ஜினியர் தேவையில்லைன்னு ரங்கசாமி யோசனை ஆக்க வேண்டாம் மேலேயே கட்டி புள்ளாமே அதுக்கு ஆறாவது இருக்காளோங்கிறான் அமெரிக்காவில அதுக்கு அமெரிக்காவில இல்ல தெற்கு பக்கத்துலாம் போகணும் ரோதஸ்யோரந்தர்தேசேஷுன்னு ஆகாசம் பூமி ரெண்டு சம்பந்தம் இல்லாம இருக்கா எமலோகம் அந்த ஊருக்கு போனாதான் பவுண்டேஷன் இல்லாத பட்டணம் பரட்டூடுன்னு இவன் நினைச்ச ஆசைக்கெல்லாம் ஒரு ஒரு நாளும் கிடையாதான் இத்தனை ஆசைப்படுறா பிரகாஷ் அப்புறம் விட்டாரேன்னா நான் கவர்னா இருந்துருவேன் நான் நினைக்கிறேன் எல்லாரும் நினைக்கிறா கிடைக்குதுதா கோபிகா ஜீவன ஸ்மரணம் எல்லாம் நீ பண்ணின வேலையெல்லாம் நான் தெரிஞ்சு விட்டேன் மனசே நான் வீழ்ச்சி விட்டேன் இனிமே உனக்கு வேலைக்காரன் ஆக மாட்டேன்னு உன்னை நல்லா நான் முடிச்சு விட்டேன் தெரிஞ்சு விட்டேன் உன்னை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே நான் உனக்கு வசப்படுவேனா प्रतिबुद्धोऽस्मि जाग्रिमी ஹே காமுகனான மனசே உன் ஹிருதயம் இத்தனை கல்லா இருக்கும் நான் நினைக்கல அவன் மனசனுடைய ஹிருதயத்தை சொல்றான் காமுகனான மனசனுடைய ஹிருதயத்தை இவ்வளவு கல்லா இருப்பேன் நீ நான் நினைக்கல என்னை இத்தனை பாடுபடுத்தியும் மறுபடியும் நான் காலமாட்ட வாங்க முடியா பண்ணி என்ன திண்டாட அடிச்சுக்கிட்டே ஒட்டகையும் தோல்ல அவன் ஒட்டகின்ற ஊர்ல கருத்தி தொங்குறதுனா இவனும் தொங்கினான்னு நினைச்சுக்கிறேன் கயத்தை கட்டி தொங்கல துக்கப்பட்டு தொங்கினான் ஆயினால மனசை இனிமே வசப்பட மாட்டேன் மங்கி எத்தனை கஷ்டங்கள் வந்துடுத்து மனசே உன்னுடைய ஹிருதயம் நல்ல வஜ்ராயுதம் போல இருக்குன்னு நினைக்கிறேன் இத்தனை கஷ்டம் வந்து நீ நல்லா இருக்கே திருடமா இருக்கே ஆகினாலே வஜ்ரசாரமாகவும் ஹிருதயம் மனசே நாளாம் மஞ்சி ஆத்மன்யுபலபே ஹே மனசே நீ ஆசைப்படுற பொருள் எல்லாம் நான் உனக்கு சேர்த்து கொடுத்தேன்னா எனக்கு சுகம் இல்லாம போகுது எனக்கு சுகம் வேணும்னா உன் வாயில மண்ணை போட்டா தான் நான் சுகத்தை அடையலாம் மனசை பார்த்து சொல்றேன் மனசு நினைச்சதெல்லாம் இவன் கொண்டு கொடுத்தான்னா இவனுக்கு சுகம் இல்லை உன் எண்ணத்தை நான் வந்து கெடுத்தா தான் நான் சுகத்தை அடையலாம் இனிமே நான் சுகத்தை அடையறதுக்கு வழி போறேன் நானாம் மங்கி சங்கல்பயிஷ்யாமி மூலோ நவிஷ்யே காமா காமுகனான மனசே தெரிஞ்சுட்டேன் உனக்கு இது மூலம் சங்கல்பம் தான் மூலம் அது வேணும் இது வேணும்னு இப்ப நினைச்சுட்டான் நாளைக்கு இது பண்ணணும் ஆறு மணிக்கு நினைச்சா ட்ரெயின் போகணும்னு நினைச்சா பஸ் இல்ல சரி டாக்ஸி உண்டாங்கிறான் பணம் இல்லைன்னா மோதிரத்தை அடகு வைக்கிறான் எதுவும் பண்றான் ரயில் போகணும்னு நினைச்சுட்டான் இத்தனை செலவு பண்ணிட்டு போகணுமா வரணுமா அதை பத்தி ஒண்ணு யோஜனை நினைச்சு நினைச்சுட்டேன் போய் ஆகணும் சங்கல்பம் உள்ள அதனால நிசங்கல்பனா இரு இருக்கிறாள் சன்னியாசிகளை கூட ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுட்டா பிடிச்சிட்டு உருண்டு அப்புறம் லாபமும் நஷ்டமும் மாட்டிக்கிட்டு அந்த சங்கல்ப பிரபவான் காமானு சுவாமி கீதையில சொன்னால் பாருங்க உள்ள சங்கல்பம் இருந்துட்டா அதுல இருந்து அவுட்டு ஒடிச்சு பச்சை நீளம் செப்பு வரா போல பதினாயிரம் காட்டி உண்டு குமிச்சு வர்றது அதான் மகான்கள்லாம் ஒன்றும் சங்கல்பம் பண்ண மாட்டா பாலக்காட்டு சுவாமியில் இருந்தா அவர் பெரியவாள் ரொம்ப மகான்களவா சமீப காலத்துல அவ திருஷ்ணாபள்ளியில ஒரு பூஷ்பாஷ்டத்தில் இருந்தாள் சாயங்காலம் இப்படி நாலு மணி ஆனது எங்கேயா வெளியில போவா அவரோட சொல்லி ரயில் அடிக்க வந்தா ரயில் அடி வர மட்டும் ரயில்ல வரதா நினைக்கவே இல்லை கூட வந்தவரை ஏதாவது கையில பணம் இருக்கோம்னா இருக்குன்னா டிக்கெட் வாங்க என்ன எந்த ஊருக்குன்னா இப்போ எங்க ரயில் இருக்கோ அந்த ஊருக்கு வாங்கினா பாலக்காட்டு பக்கத்துக்கு இருக்கு ரயில் அவர் சரி பாலக்காட்டு வாங்கிட்டு இருக்கிட்டார் புலவு கூட்டு வாங்கிட்டா அங்க போய் இறங்கி போறா பாலக்காட்டு சுவாமியிலே பேர் வாழ்க்கை அங்க போய் இறங்கி அவ கிராமம் ஊட்டே போனது இல்லைவா என்னமோ அன்னைக்கு அந்த ரயில் வந்து ஏறிவிட்டாள் ஈரோடு போய் கோயம்புத்தூர் போய் போறதுனால ஏறிண்டாள் அங்க போய் இறங்கி போறா போனா ருத்ரபூமியில காலம்புரா ஆறு மணிக்கு தூக்கி நின்றதுக்கால அவ தாயாரே அவ தாயாருக்கு ஒரே பிள்ளை இவா கையால அக்னி போடணும் அந்த அம்மாக்கு சன்னியாசியா இருந்தா கூட அக்னி பிராணம் மட்டும் பண்ணணும் இவா பாக்கி எல்லாம் அப்புறம் ஆறா பண்ணிக்கலாம் ஆச்சாரியர் ஆதிசங்கரமும் கூட தன் தாய்க்கு கொண்டு போய் நான் குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைக்கணுமா பட்டத்து உள்ள முதற்கொண்டு சொல்லியிருக்க அப்படி குடி இருந்த இடமா வந்து தாய் போனா கரெக்டா அந்த ஆறு மணிக்கு பூச்சி வர்றாள் அச்சரியப்பட்டு போட்டாள் அவளுடைய திறமையை அவளுடைய சிஷியெல்லாம் இருக்காள் சிவத்து பார்த்துக்காளவா ரொம்ப மான்கள் அப்படி அவளுக்கு தெரியும் அவன் முன்னாடி சந்தர்ப்பம் பண்ணலேன்னு அவன் பாலக்காடு போகணும்னா மெட்ராஸ் போகணும்னா சங்கல் பண்ண என்னமோ செயல் வந்தா அங்க வண்டி இருக்கோ வாங்கினா பாலக்காடு தான் போனா காரியம் செய்ய போச்சு நல்ல சங்கல்பம் இருந்து பாலக்காட்டு வண்டி கிடைக்காம போய் என்ன பாடுபடும் தெரியுமோ ஆமா பத்து கிளாஸ் அந்த போய் அப்புறம் தொந்தரவு பண்ணி என்ன சவுண்டு போடுங்க அப்புறம் போய் சோறு இல்லையோ கார்ல இருந்து போனா மாணவர்கள்லாம் சங்கல்பம் பண்ண மாட்டாள் அது மாட்டும் எதுவும் நினைச்சா நடக்கும் நடக்கலைன்னாலும் வருத்தப்பட மாட்டாள் அப்படித்தான் இருப்பா உத்தம சன்னியாசிகள் காரியம் செய்யறா இந்த தோணும் உடம்பு வேக்கவும் இருக்காதுன்னு மனசுல கவலையும் இருக்காது சங்கல்பம்னு வந்துவிட்டு மனசுக்குள்ள அது வெறுமனை இருக்க விட்டாது எத்தனை நான் அடக்கி வச்சுக்கினேன் உள்ள இருக்கிறேன் அது வெளியில வந்துதான் தீரும் என்னவோ நல்ல பேதி மாத்திரை சாப்பிட்டா நல்ல பிறகான மாத்திரையா வாங்கினது அஞ்சாறு ரூபா பேதியா இருந்த மாத்திரை சண்டை பத்னியோட பேதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா அன்னைக்கு உங்களுக்கு பணம் இல்லாத போது என் ஜங்கிலி தானே கைத்து கொடுத்தேன் ஸ்டேட் பேங்க்ல வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவோம்ல பேர் மாறணும் அந்த மாதிரி தெரியும்ல ஸ்டேட் பேங்க் என் ஜங்கிலி தானே வச்சு காப்பாடு உடனே உன் ஜங்கிலி இல்லாமனா கடன் கிடைக்காது உம்மன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை வந்துடும் இன்னைக்கு காலம் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்கு நான் தானே படம் கொடுத்தேன் பேதி மாத்திரைக்கும் இன்னைக்கு நீ உன் பணத்தை கொடுத்து வாங்கின பேதி மாத்திரையினாலும் நான் பேதி ஆறதில்லை எத்தனை அசடா இருக்கணும் பாருவோ ஆரம்பர ஆறு மணிக்கு ஷாப் கொடுத்தோம் வயத்த கடகடாங்குது எட்டரை மணிக்கு சண்டை ஆரம்பரை இன்னைக்கு நான் பேதி ஆறுதில்லைன்னு சரி உங்களால ஆந்த நம்ம கூட கட்டுன்னு போய் கட்டில படுத்துக்கிட்டா கட்டில படுத்துக்கிட்டா அது விடுவோமே மாத்திர அப்ப சற்று முழுக்க நாரடிச்சுட்டான் சங்கல்பம் உள்ள இருந்தா அது அப்படியே சிந்தாட விட்டுடுவது ஆகினால காம ஜானாசினே மூலம் மனுஷு ஏ காமா காமுகா மனமே உனக்கு மூலம் என்னன்னு நினைச்சேன் சங்கல்பம் ഇങ്ങനേനാം സങ്കല്പയിഷ്യാമി അത് വേണം ഇത് വേണം അത പണ്ണണമെങ്കിൽ തീരുമാനമേ നാം മനസ്സിലെ പണ്ണ പോറതില്ലേ ലുട്ടാൻ നത്വാം സങ്കല്പയിഷ്യാമി സമൂഹോ ന ഭവിഷ്യ ഒന്ന് അടിയോട് അയച്ചു പറയുന്നാണാം മങ്കി മേലെ ബോദ്ധവി മഹർഷി ഉപദേശം ഉണ്ടപ്പോഴാൽ இந்த மங்கியே இன்னும் சில கீதம் சொல்ல போறாள் இந்த மங்கி சொன்ன இந்த கீதம் இருக்கே இதுதான் இதுல விசேஷம் ஆனா இதை மறந்து வாழ் காக்கிற வாழ்ங்கிறதுக்காக தான் நடுப்பு இந்த ஒரு கதையை கொண்டு விட்டா விட்டா கையில மகாபாரதத்துல பீஷ்மர் இனிமே இந்த ஒட்டகின் கழுத்துல தூங்கின காலை யாரா மறப்பேனா அதுல இருந்தாவது அறகுறையா காதல் விழுந்து வீட்டமே வைராக்கி சம்பந்தமான சொல்லு எப்படியா மனசுல புரியட்டோம்னு எண்ணம்னே அதுக்காகத்தான் அதை கொண்டு வச்சிருக்காள் நாளைக்கு பௌத்தவியம்னு சொல்லி ஒரு மகர்ஷி ரொம்ப அழகா உபதேசம் பண்ண போறாள் நகுஷனுக்கு நகுஷங்கிற மகாராஜாவுக்கு அந்த உபதேசம் இன்னும் சாந்தி பருவாவில் பல சரித்திரங்கள் இருக்கு விஷ்ணு சாஸ்திரம் இருக்கு ஆனுசாசனிக பருவா இருக்கு எல்லாம் சாந்தி பருவா ஆனுசாசனிக தாரதம்பங்கள் எல்லாம் இருக்கு இதுல நாளைக்கு விஷ்ணு சாஸ்திரம் முதலிய உபதேசங்களும் நாளை தினம் ஆரம்பமாயிடும் கோபிகா ஜீவனஸ்மரணம் அவெல்லாம் வரும்போது கையில பஞ்சபாத்திர உத்திரணி அவசியம் கொண்டு வரணும் சங்கோச்சப்படாமே ஏழைகளுக்கு எல்லாம் அண்ணன் இங்க பன்னெண்டு மணிக்கு மேல போட போறாள் பார்வதி பதவி ஜானகி பார்வதி சிவராமஸ்மரணம் லோகானுகிரகார்த்தம் ഈ വൈകുണ്ഠത്തിലിരുന്ന് മാനുഷമായി ഭൂലോകത്തിൽ അവതാരം ചെയ്ത് ദ്വാപരയുഗത്തിൽ ധർമ്മത്തെ സംരക്ഷണം பண்ணினார் அப்படிப்பட்ட மகா பாவனமான சரித்திரம் ஸ்ரீ மகாபாரதம் பாரதத்தை நித்தியம் சிரவணம் பண்ணுவதனால் இந்திரியங்கள்னாலே என்னென்ன பாபங்கள் பண்ணிருப்பனோ அந்த பாபங்கள்லாம் விலகிறது இந்திரியேஷ்டரன்னா பிராமணம் பிராமணம் இந்திரியேஷ்டரன் இந்திரியங்கள் இடத்துக்கு போயிட்டு பண்ணின பாபங்கள்லாம் விலகுதான் பாபங்கள் பாபங்கள்லாம் வேதசாரம் ஸ்ரீ மகாபாரதம் வைஷம்பாயராச்சாரியால் ஜனமேஜியிருக்கு சர்ப்ப சத்திரத்துல உபதேசம் பண்ணினாள் அங்க சூத்தருடைய புள்ள இதை கேட்டுட்டு இருந்து நைமிஷத்துல சத்திரயாகத்துல போய் சொல்றாள் சவுனகாரி மகர்ஷிகளுக்கு ஆயிரம் வருஷம் சத்திரயாகம் ஆயிரம் வருஷம் பகவத் குணம் சொல்லியிருக்காள் அப்படின்னு திரும்ப திரும்ப அது எத்தனை தடவை கேட்டாலும் செழிச்சு போவதில்லை பகவத் குணம் பகவான பத்தி பேசுவது அழுக்காது அதனாலதான் சத்திரயாகத்துல ஆயிரம் வருஷம் பகவத் குணம் நடந்திருக்கா ஒரு ஒரு புராணங்களும் அங்கதான் நடந்திருக்கு மகாபாரதமும் நடந்திருக்கு லட்சம் கண்டம் சாந்தி பருவ சரித்திரம் நடந்து வருது மகாத்மாவான ஈஸ்வருடைய உபதேசம் நேற்றைய தினம் மங்கி கீதம் என்ற புண்ணிய சரித்திரத்தை ஆரம்பிச்சு சொல்லுகிறாள் இந்த மனதுல காமம் இருந்தது ஏன்னா அது என்ன பண்ணும் ஆசை காமம் என்றால் ஆசை காமம்னா ஏதோ ஸ்திரீயை ஆசைப்படுவது புருஷன் ஆசைப்படுவது என்ற ஒண்ணுக்கு மட்டும் இல்லை எதை ஆசைப்பட்டாலும் அதற்கு காமம் என்றுதான் பேரு அதுக்கு காரணம் என்னன்னா சங்கல்பம் தான் நினப்பு வந்தா தான் உடனே பிடிச்சிக்கிறது அவன் காஃபின்னு நினைக்காமலே இருந்துட்டான்னா காஃபி பத்தி இது இல்லை ஒரு மணி காவியம் இல்லாதவங்க ஒரு மணி காவி காபிங்கிறார் காலம்பரை காலம்பரை அப்படி வேலையிலேயே ஈடுபட்டு காபி மறந்தே போடுறதுமே அப்புறம் அறா கேட்டா ஓஹோ சாப்பிடலையான்னு அப்புறம் நினைச்சிருந்து காபி வேணும்னு நினைக்கிறார் பலவிதமான வியாபாரங்கள் பண்ணி எல்லாம் நஷ்டமா போய் கடைசியில சொல்ப தனம் கையில் இருந்தது பொருள் அதை கொண்டு ரெண்டு நல்ல கால கருத்தி வாங்கி அதை பழக்கி அதுல இருந்து வயல் வேலை செய்து விற்த்தி வச்சுப்போம்னு நினைச்சார் அந்த ரெண்டு காலையும் வாங்கி வந்து பழக்கத்துக்காக நகத்தடி மட்டும் கழுத்துல நல்லா அருக கட்டி ரோட்ல அப்படியே போய் சொல்லி பார்ப்போம்னு ரோட்ல கொண்டு போனார் இவனை பிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு காலையும் நகத்தடியை தூக்கின்னு ஓடிச்சு ஓடின வழியில ஒரு ஒட்டகம் படுத்துட்டு இருந்தது இந்த பக்கத்துல ஒரு காலை இந்த பக்கத்துல ஒரு காலை நடுப்புற ஒட்டகம் இது போ இது ஓடி வந்த வேகத்துல அது நகத்தடி வர சமயத்துல கழுத்தை தூக்கிட்டு கழுத்தை தூக்கி நகத்தடியோட இந்த ரெண்டு காலையும் தூக்கிட்டு அது ஓட ஆரம்பிச்சது நகத்தடி கழுத்துல மாட்டியது என்னவோ மாட்டின்னு அது பயப்படுறது இதுகள் காலால ஒட்டகத்தை உட உதைக்கிறது உதைச்சா அது செவுக்கடி அடிக்கிறா போல ஆறுது இன்னும் வேகமா விடுறது மணிவோஷ்டிரஸ்யலம் ரெண்டு மணி கட்டி தூங்கினது போல தூங்கிட்டுதான் அதுவும் எப்படின்னா நல்லா சம்பத்தம்னார் வெறுக கட்டியிருக்கானா அவன் இருந்து போடக்கூடாது புது காளையாச்சேன்னு அவன் ஏதாவது தளர்த்தி கட்டியிருந்தாலும் விழுந்து பொழைச்சிருக்கும் ரெண்டு காலையும் ரெண்டு காலையும் அப்படி முரியமான தூத்தௌ திருஷ்டுவா இந்த தம்யத்தை பார்த்தானாம் மங்கி அப்படி கண்ணுலாம் வெளியில் வந்துட்டு அப்ப நினைச்சானா தெய்வபலம் இல்லாமல் ஆரம்பிக்கிற காரியங்கள்லாம் எப்படிதான் அதுதான் ஈஸ்வரன் ஏதாவது ஒரு கல்யாணம்னா கூட விக்னேஸ்வர பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறா பாருங்க பிள்ளையார் பிரார்த்தி பிள்ளையார் பூஜையிலேயே சிலவனுக்கு வாத்தியார் சொர்ணபுஷம் கேட்கிறாருன்னு கோபம் வரும் ஆரம்பத்திலேயே கேட்கிறீரேம்மா என்ன ஆரம்பத்துல கேட்காம எப்போ உனக்கு அப்புறம் கேட்கறதா எப்போ கேட்கறீங்க சொல்லவே விடாது நிறைய குடும்பம் தெரிஞ்சவாள் என்ன பண்ணுவாள் தெரியும் விக்னேஷ பூஜைலாம் நிறைய அள்ளி கொடுப்பாள் அது கொண்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் கொண்டு போய் பிள்ளையார் சிலையில வைக்கிறது இருக்க ஒரு ஒரு நாள் வச்சா இவன் காரியத்துல பதினாறுல ஒண்ணுதான் அப்படி வச்சுக்கவே கூடாது நிறைய கொடுக்கணும் இந்த சமயத்துல கணபதிக்கு எடுத்து சாட்சி அது வாத்தியார் அடிச்சுன்னு போடுறாருங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குமே மனசுல அவர் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வேகம் இருக்கு அந்த எண்ணத்தோடு செய்யக்கூடாது நேரம் பிள்ளையார் கொடுத்தா பிள்ளையார் வந்து நேரம் கட்டா கொடுத்தாட மாட்டேறோம் அப்படி நினைச்சுக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு கொடுக்கணும் தெய்வ சம்பந்தம் இல்லாம எந்த காரியம் பண்ணினாலும் தான் போயிடும் அதுக்கு தான் போயிடுங்க இருந்திருந்தா ஆலயங்கள்ல போய் தரிசனம் பண்றது நமஸ்காரம் பண்றது பிரார்த்திக்கிறது பெரியவாளை தரிசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியுமோ தெய்வத்தினுடைய ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படும் அதற்காகத்தான் உடனே ரொம்ப வருத்தப்பட்டு நீக்கி கையில் இருக்கிற பணம் போயிட்டு அப்புறம் உடனே மங்கியானவன் ஆஹா நான் இப்படி வந்து எத்தனையோ காரியம் ஆரம்பிச்சு எல்லாம் மூணா போச்சு பல காரியங்கள் ஆரம்பித்ததற்கு காரணம் காமம் அந்த காமத்துக்கு மூலம் சங்கல்பம் ஏ காமா நீ உண்டாடுறதுக்கு காரணம் நான் தெரிஞ்சுட்டேன் இன்னுமே சங்கல்பயாமியமூலோ நவிஷ்யதி மூலம் கிள ஜாயதே நம் சங்கல்பயிஷ்யாமி சமூலோ நவிஷ்யதி மனதுல சங்கல்பம் பண்றதுனாலதான் காமம் உண்டாது அப்படி ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சானா உடனே அதை பத்தி பிரவருத்தி வருது இட்லி சாப்பிடணும்னு நினைச்சு விட்டான்னா காலம்பரம் அஞ்சு மணிக்கு உடனே எந்த கிளப்பு திறந்திருக்கு எங்க புகை வழியில வருது அப்புறம் போய் எப்படி தவறான் இட்லி பத்தி நினைக்காமலே இருந்துட்டான் போகாது சங்கல்பம் அதை நினைச்சுட்டா சங்கல்பம் பண்ணிட்டா உடனே அதனுடைய நினைப்பு வருது இட்லி சாப்பிடணும் நினைச்சு சங்கல்பம் பண்ணிவிட்டான்னா அதை பத்தி நினைக்கிறான் இங்க இருக்கு ஹோட்டல் என்ன அது கரெக்டா தெரிஞ்சுன்னா அங்க போய் பல்லு கல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி திரும்ப போவான் இட்லிசார தங்கணும் எல்லாம் பல் தேய்ச்சி எல்லாம் அக்னிமோத்திரம் பண்றதுக்கா போறான் இங்க அது போல பாருங்க ஆகினாக சங்கல்பமே பண்ணாதேங்கிறாள் மகான்கள் சங்கல்பம் பண்ண மாட்டாள் சங்கல்பம் இல்லாம ஐயோ தோணத்தை அப்படி பண்ணி விடுவாள் அதுல லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் வருத்தப்பட மாட்டாள் அஜ்ஞனா இருக்கவும் சங்கல்பத்தை பண்ணி அதுல இருந்து காமம் உண்ட அது சரியா நடக்கல நல்ல புரளம் மிஞ்ச வாங்கிட்டு வரணும் நாளைக்கு அது அப்படியே பச்சையா வதக்கணும்னு நினைச்சோம்தான் முதலா ராத்திரி இந்த மார்க்கெட்ல இல்லைன்னா இன்னொரு மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்ல இல்லைன்னா திருஷா அப்படி போய் கூட வாங்கிட்டு போவான் வாங்கி வந்து அது அந்த அம்மாட்ட கொடுத்து அவர் ரெண்டு தடவை தவிர இப்ப போட்டு அதை வதக்கி எதாவது உள் போட்டாள்னா இவனுக்கு எத்தனை கோபம் வரும் திருச்சிராப்பள்ளிக்கு போய் புடலம் மிஞ்சி வாங்கிட்டு வந்தவனுக்கு இதுக்கு என்ன காரணம் புடலம் மிஞ்சி வாங்கி சாப்பிடணும்னு சங்கல்பிச்சான் அதுல இருந்து உடனே காமம் இச்சே இச்சா பிரிச்சனா அப்படி போட்டா தசரப்புற கவனம் அப்புறம் இந்த அசட்டு பத்தினிட்ட கொடுத்து அள்ளி போட்டுட்டா வைப்பேன் அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா வார் இடமா ஆயிடுமே பெரிய யுத்தகலமா தான் ஆயிடுமே அதுவும் கோபிஷ்டனா இருந்துட்டான்னா உடனே அதை தூங்கி அந்த அம்மா மூஞ்சியில வாரி இறைப்பன் அந்த புடலங்காய அந்த அம்மா அப்படியே புடலங்கா பண்ண கட்டிக்கே தூக்கி அடிச்சு விடுவோம் இருக்கு இத்தனைக்கும் மூலம் எது சங்கல்பம் தான் அதனால் சங்கல்பாக்கில ஜாயசே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு மூலம் காமஜானாசிதே மூலம் சங்கல்பாக்கில ஜாயசே நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி சங்கல்பம் இல்லாமே ஆண்கள் அப்படியே கரதல விட்டா கையில வாங்கி சாப்பிடுறா அதுல என்ன போட்டிருக்கு தான் நூட வாழ் தெரியாது அதுல புடலங்காய் வேணும் கத்திரிக்காய் வேணும் வெண்டைக்காய் வேணும் நினைச்சா தானே அது இல்லையே தாபம் அப்படியே வாங்கி சாப்பிட்டுவாள் உள்ள போயிடுவது அது கண்ணால பார்த்தா தான் கண்ணால கூட பார்க்கல மகான்கள் அப்படி சாப்பிட்டுவாள் என்ன காரணம்னா சங்கல்பம் இல்லை இன்னதான் வேணும் இன்னது வேண்டாமே சங்கல்பம் வந்துட்டோம்னா பார்த்தேன் என்ன பெரியவாழ்தான் நோக்கியாள் இலையில எல்லாத்தையும் முன்னாடி வச்சுடணும்னுட்டார் அவ எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு ஊர்வாகவும் வைக்கணும்னு சொன்னார் வச்சுட்டார் ஊர்வாகவும் முன்னாடி வைக்கணும்னு சங்கல்பம் கொடுத்தவா இருக்கு நானும் கூட இருக்கேன் அவ அத்தனை வைக்க போது உப்பு பழத்தை வைக்க மறந்து விட்டார் அது இங்கே தனியா ஒரு கூட இருந்தது இல்லை அதை வைக்க மறந்து விட்டா அப்புறம் உடனே விட்டு போயிட்டேன் ரசம் போடுறது வைக்கணும் ஏன் முதல்ல வைக்கலன்னு கேட்டேன் பாக்குறாள் ஒரு கூட்டினா பேசாம உள்ள எடுத்து என்ன முன்னாடியே வைக்கல சண்டை போட்டார் ரசஞ்சா சாப்பிட மாட்டேங்களா இருக்கிறோம் மாம்பழம் வேண்டியிருக்கு வந்து கோபமும் வருது இப்படி ஒரு நியமம் கூட அவளுக்கு வச்சு விட்டா அது உபத்திரமா கூட ஆயிடுறதுன்னு முன்னாடிதான் வச்சு தான் சாப்பிடுறது இன்னும் ஒரு நியமம் வச்சு கொண்டு அப்புறம் உடனே விட்டுப்பழத்தை கண்டு உடனே சண்டை பூஜை எல்லாம் வருது அவன் என்ன விட்டுப்பழம் சொல்றது போடு இருக்குது ஒரு அச்சேதனமான ஒரு உள்ள பூந்து அந்த கந்தம் கந்தம் எல்லாமே சேர்ந்து உடனே போடு சண்டே ஏன் பேசாம இருக்கேன் அதனாலதான் ஒரு நியமத்தையும் வச்சுக்க மாட்டார் மகன்கள் அப்படி வாங்கி என்ன சுத்தியாதிஷ்ட சிகிச்சை தான் ஆச்சரியா இது ஒரு வியாதி இது பசி அதுக்கு மருந்து சாப்பிடு மருந்து துதிக்குமோ மருந்து துதிக்குமோ அது துதிக்கணும்னா நாம் சக்கரை போட்டுக்கணும்னா டாக்டர் ஹூவியர் கொடுக்குற மருந்து எல்லாம் கசக்குறது அது சர்க்கரையை நான் போட்டுக்கொண்டு அப்புறம் கசக்கி அதை கலக்கி சாப்பிட வேண்டியிருக்கு அதனால வியாதிச்ச சிகிச்சதா ஆச்சாரியர் சொன்னால் பசிங்கிற ஒரு வியாதி அதுக்கு சிகிச்சை இந்த சாதம் மருந்துல போய் எரிச்சு பார்க்காது சொல்லிவிட்டார் ஆண்கள்லாம் அப்படித்தான் இருப்பாள் நமக்கு பரிதாபமா கூட இருக்கும் அவங்கள கையில வாங்கி சாப்பிடறவங்களும் அப்படி சாப்பிடறாளே என்ன நம்ம இலையில வச்சு சாப்பிட்டு வெண்டித்த போட்டு வேண்டா தோழிக்கிட்டு உடம்புக்கு அகிதத்தை கொடுக்கறதையும் நிறைய போட்டு சாப்பிடணும்னு வழக்கம் இல்லையா அதனால அவ குறைச்சலாகி சாப்பிட்டு அப்படி இன்னும் சாப்பிடும் போது இப்படி சாப்பிடறாளே நமக்கு வருத்தமா இருக்கு இது ஒரு வியாதியும் விட்டாள் சரியா அந்த வியாதிக்கு மருந்து விட்டாள் ஆகாரம் வியாதிக்கு மருந்து சாப்பிடணும் எப்படி சாப்பிடுவோம் அது அப்படி டேபிள்ல வச்சுக்கிட்டா ஸ்பூனால் வச்சு சாப்பிட்டுமா அது என்னவோ அப்படி மருந்து சாப்பிட்றா பகவான் சாப்பிடுவாள் அதனால சங்கல்பம் பெரிய தப்பு ஹயத்துல சங்கல்பம் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணணும்னு நான் நினைச்சுட்டேன் அது நடக்கலைன்னா உடனே கோபம் கோபம் வருது கோபம் வந்தா அப்புறம் அது எங்க போய் முடியுமோ கோபம் ஏன்னா கோபத்துக்கும் கண்ணு இல்லை கோபம் வந்தவனுக்கும் கண்ணு இல்லை ரெண்டு பேரும் ஜடம் என்ன பண்ணுவோம்னு சொல்ல முடியாது அதனாலதான் இந்த சாரவாசிஷ்டத்துல கோபம் வந்தா ஒண்ணு படிவிடுந்தாள் என்ன அந்த கோபத்து மேல விழுந்து கோவிச்சுக்கோந்தாள் பாபி என்ன கெடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டா வரேன்னு அதுவும் பேர்ல விழுந்து கோவிச்சுக்கோ கோபே கோபோ தான் வசிஷ்டர் கோபம் வந்தது அதும்பேர்ல வழி பாபி என்ன கெடுக்கிறதுக்கு என்னதுக்கு நீ வந்து இப்படி திண்டாக மேல வந்து விழலே நான் உன் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லி இந்த வஞ்சி இப்படி எல்லாம் சொல்றானா இந்த அர்த்தங்கள்லாம் போய் விவேகம் இருந்திருக்கு சத்சங்கம் இருந்திருக்கு அதனால தெய்வ பலம் இல்லாம ஆரம்பிச்ச காரியங்கள்லாம் விட போயிடுது ஆகினால இன்னமே தெய்வம் தான் கதி தெய்வபலத்தை வச்சுக்கிட்டு ஒரு காரியம் ஆரம்பிச்சு அது சுகத்தை கொடுக்குற பட்சத்துல அந்த ஆனந்தமயமான தெய்வத்தையும் உபாசிச்சு போடுமே தோழி கொடுத்தான் மங்கிக்கு மங்கிக்கு அர்த்தம் நேற்றுக்கே சொன்னேன் மங்கி உங்க இங்கிலீஷ் மங்கி இல்லைன்னு புதுஷாரா வந்தவர் மங்கி மங்கின்னா அவர் அப்படி நோட் பண்ணி போட்டார்னா ஈஹாதனஸ்ய சுகா லப்தா சிந்தா பூயசி लब्धनाशे यथा मृत्युः लब्धम् भवति वा न वा ईहाधनस्य न सुखा धनस्य न सुखा लब्ध्वा चिन्ता च लब्ध्वा भूयसी चिन्ता च भूयसी धनस्य न सुखा பணம் வேணும் பணம் வேணும்னு ஆசைப்படுறானே அந்த ஆசையே இவனுக்கு துக்கம் பணம் வேணும்னு ஒருத்தன் ஆசைப்பட ஆரம்பிச்சுதான் அதுவே இவனுக்கு துக்கம் தான் ஏதோ கடைச்சு ஒருத்தன் ஒருத்தவங்க வாங்கிட்டு தான் பணத்தை கிடைச்சா என்ன அப்புறம் எத்தனை கவலை வேற ஒண்ணும் வேணா இந்த இந்த ஸ்கூல்ல இருக்கிற பெஞ்ச் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்னு இப்ப குருமூர்த்தியை சொல்லி பிறகு பிறட்டேன் சாட்சி இங்கதான் படுத்து பிறந்தேன் ஆனா சுற்றி போட்டா என்னன்னு கவலை கதகளுக்கு வந்தவர் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பெஞ்செல்லாம் உங்க கொடுத்துட்டேன் சொல்லி போடுறது சொன்னா ராத்திரி இங்க படுத்துவர் ஒரு கையில டார்ச் வச்சுன்னு பாப்பறேன்னு யாரா சூழ்ந்து கூடாம இருக்கணுமே அவருதான் இல்லாததுனால பேசாம ஒரு வெளியில போடுவார் கதையாரு கிடைச்சுடுதேனா அப்புறம் அதை ரட்சிக்கிறதுல கவலை பணத்தை கடச்சு கடச்ச பணம் நஷ்டமா போயிடுச்சுன்னார் அப்ப இப்படின்னார் மரணத்துக்கு சமானமான துக்கமா பணம் கிடைச்சு போயிடுச்சேனா சில இந்த ஆஞ்சநேய பேங்க் சில பேங்குகள்லாம் போன போது எத்தனை பேர் பொட்டுன்னு போட்டாரு தெரியுமா அனுமார் பேங்க் இது கூட ஆச்சரியமா இல்லை இந்த ஹனுமார்னு பேர் வச்சான் அந்த இதுக்கு ஒரு பிளேனுக்கு அதுவும் போயிட்டு தானே இருக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பிரம்மச்சாரி அவரே சொல்றார் தனதேன நமே சக்கியம்ங்கிறார் ராமாயணத்துல எனக்கும் குபேரனுக்கும் ஸ்நேகமே இல்லைங்கிறார் அவர் பேர் என்று கொண்டு ஜாக்கி வைக்கிறார் அவர் பேரை வைக்கலாம் அவர் பேரை வச்சா நிச்சயம் வடமாலை சாத்து அவருக்கு ஒருத்தர் உங்களுக்கு அனுமானம் மாதிரி போயிட்டுன்னு கிருஷ்ணாபள்ளியில ஒருத்தர் சொன்னா அப்படியே போயிட்டார் அவர் எத்தனையோ வருஷமா ஐம்பது வருஷமா சேர்த்து வைக்க பணம் போயிட்டதுல அப்புறம் ஏதோ ஆத்த வாத்துக்கு ஏதோ அரசால் வந்துட்டு இருக்கு அது அப்புறம் இருக்கட்டும் லப்தநாசேதாமு லப்தநாசே கிடைக்கிறதோ இல்லையோ அதுவாரு இவன் எத்தனை பாடுபடட்டும் சிரமப்படட்டும் அது கிடைக்கிறது நிச்சயம் இல்லை அப்படி கிடைச்சுட்டாலும் நாசமா போட்டுன்னா இவனுக்கு உடனே இவனே முடிச்சு மரணம் வந்தவன் எப்படியோ அது மாதிரி ஆயிடுவானே அவன் பணம் போன போய் கேட்டு பார்த்தா தெரியும் எத்தனை புலம்ப புலம்புறா அவன் இருந்து ஒருத்தருக்கு போயிட்டு இந்த பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு ஒரு தாயார் இருந்தா அந்த அம்மா வெறும் கிருதாசெல்லாம் எடுத்துட்டு போய் இது ஆயிரம் ரூபாய் நோட்டு அறுநூறு ரூபாய் நோட்டு பணம் கொடுக்கணும் அவன் சொத்து போச்சுன்னு இன்னைக்கு தந்தி அவன் மரணம் அந்த அம்மாவுக்கு வைத்தியம் பிடிச்சு போச்சு தாயாருக்கு அவன் வெறும் கிருதாசை கொண்டு போய் இது ஆயிரம் ரூபாய் நோட்டு இது பணம் கொடுக்கும் என் பிள்ளைக்கு வேணும் இப்படி ஒரு ரோட்ல கிடக்கிற கிருதாசன் தான் இருந்தார் அதனாலதான் அர்த்தா பகிஷ்டர பிராணா தெரியாமலா மகான்கள்லாம் சன்னியாசமேன்னு வரல் கூடுறார் பெரிய விஷம்னா அர்த்தத்துல ஆசை வந்துட்டேன்னா ஏதோ ஒரு எத்தனை பேர் பாயசனை கொடுத்துடலாம் யாரு கொடுக்கலாம் தம்பிக்கு கொடுத்துட்டாமே விட்டான் நம்ம அப்பாவுக்கு கொடுக்குறான் சாவி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு பாகம் கேட்கிறான் தம்பின்னு தம்பிக்கு கொடுக்குறான் தம்பி அண்ணா கொடுக்குறான் என்ன காரணம் அர்த்தத்துல இருக்கிற ஆசை பக்கம் எதை ஒண்ணுமோ அதை பண்ணிவிடுமா அதனால ஆண்கள்லாம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே விலகிறாள் அவன் தொடக்கூட மாட்டாள்னு சுத்தா பிடிச்சு போடுவது அது சுவாமி இருக்காள் மகான்கள்லாம் அதை மங்கி அந்த சொத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு போய் புரியுது நிறைய பணத்தை காசை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்தார் தெய்வ பலம் இல்லாம எல்லாம் பண்ணி விடலாம்னு இதுவே இதே இருந்தார் எங்கேயாவது தன் தன் பிரயத்தத்தினால ஒரு காரியத்தை சாதிச்சிருந்தாலும் கூட அதுவும் வந்து அன்விஷ்ய தெய்வம் கொடுத்தாரு தேடி தேடி பார்த்தா ஏதோ தெய்வம் தான் அதுக்கும் காரணம் கொடுத்தாரு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை நயுஷ்மாசிஹமே பிரீதி காமலோபான்மாதுமான்வை தத்வமேவாஸ்ரயாம்யஹம் அப்ப சொன்னாலாம் மனசை பூட்டி சொன்னாலாம் மங்கி ஹே மனமே இந்த காமம் லோகம் இவங்களோட கூடியிருக்கே எத்தனை பேர் தர்மத்தை கேட்டு இல்லைன்னு நீ சொல்லியிருக்கேன் லோக காம லோகானுசாரிஷு நான் தர்மமும் போய் காட்டா நம்ம ஆறு நடத்த சொன்னான்னு நான் குளம் வட்டேன் மாறு ஆறு வட்ட சொன்னா எப்படி பண்ணேன் ஏதோ என்னால முடியலன்னு கூட சொல்லலாம் எனக்கு சௌகரியம் இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான் நீ என்னத்துக்கு நல்ல காரியம் பண்றேன்னு கேட்கக்கூடாது ஆரோக்கியம் பண்ணிட்டு போறான் நமக்கு சௌகரியம் இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு லோகம் நல்ல காரியத்தம் நல்ல காரியம் வாஸ்தவமா நல்ல காரியம் தெரிஞ்சு அதுல போய் கொடுக்காம ஏற்றி விடுவோம்னு நினைக்கிறதுக்கு லோகம் பேரு எதை கண்டாலும் வேணும்னு நினைக்கிறதுக்கு காமம் பேரு இப்படி இந்த காமலோபானுசாரிஷம் இந்த காமம் லோகம் இதுகளை உண்டு கொள்ளக்கூடியதான இந்த காரியங்கள்ல இனிமே மனமே <laughs> நான் கேட்பதில்லை நீ காவாதிகள் எல்லாம் உண்டு பண்ற இனிமே சத்துவ குணத்தையே நான் அவலம்பிக்க போறேன் அவன் எது கிடைக்கிறதோ அதை கொண்டு ஜீவிக்கிறதுங்கிறதான் சத்துவ குணம் அதுக்காக ஒரு பிரயத்தனம் யத்தனம் பண்றதில்லை பிரயத்தனம் பண்ண ஆரம்பிச்சுதான் ரஜகுணம் அது ரொம்ப வேகமா ரஜசு போக ஆரம்பிச்சா உடனே அதே தமசா அவன் அப்படியே ரொம்ப வேகமா கார்ல போனாலும் அப்படியே கீழே அடிச்சு போடுறது பாருங்க அது மாதிரி ரொம்ப ரஜோகுணம் ஏறி போச்சு ஒருத்தருக்கு காரியங்கள் ரொம்ப செய்ய ஆரம்பிச்சதுனால தமசம் வந்து விட்டுவும் கிடைச்சில சத்துவகுணத்துல போய் இருந்தா சத்துவம் சத்துவேன்னு நசியத்தி சத்துவகுணத்தை மட்டும் மொத்தம் வளர்த்துக்கிட்டே வந்தா சத்துவகுணம் வளர வளர அதுவே தன்னை கொண்டுடும் அவன் ஆட்டை போல என்ன அவன் ஆடு வளர வளர அதனுடைய வளர்ச்சியே அதை கொண்டு விடுமே அவன் ரோட்ல சாமான்யமா போறவங்க கூட இது என்ன வேலை சார் நான் கொடுக்குறேன் எனக்கு ஷாப் கிடைக்க வேணும் வாங்கி கொடுவோன்னு நல்லா உயர்ந்துட்டேன் நான் பூர்வாதனை மூர்வாதனை வாங்கி விடுவான் அதனுடைய வளர்ச்சியை அதை கொண்டு விடும் அது மாதிரி சத்துவகுணத்தினுடைய வளர்ச்சியை சத்துவத்தை கொண்டு விடும் அதனால இனிமேல் சத்துவத்தை போய் அவலம்பிக்கிறேன் அது என்ன பண்ண தெரியுமா சத்துவம் பிரம்மத்தினிடத்துல கொண்டு விட்டுட்டு போடுமே சத்துவம் மனசு இதெல்லாம் ஈஸ்வரனிடம் வரையிலும் கூட வரும் அங்க கொண்டு போய் விட்டுட்டு தான் உடனே நஷ்டி போடும் ராஜகிரகங்கள்ல கெட்டிக்காரன் ஒருத்தான் முன்னாள்ல இப்போ உனக்கு என்ன பெயரோ இங்கிலீஷ்ல என்ன தெரியாது அவன் ராஜாவே அந்த புறத்துக்கு சயனத்துக்கு அழிச்சுன்னு போவான் தீபத்தை போவான் போற போது ஏராளமான வாசப்படிகள் இருக்கும் அரமனையில ஒரு ஒரு காவக்காரனாலையும் வெளியில போங்கோ மகாராஜா வந்துட்டாருமே நீங்களாம் வெளியில போங்கோ வெளியில போங்கன்னு சொல்லி வெளியில் போச்சுட்டு ஒரு ஒரு வாசப்படியில் இருக்கிறவனும் ஐம்பது பேர் நாற்பது பேர் இருப்பான் எல்லாரும் போச்சுடுவோம் சட்டம் போட்டதே எல்லாம் போயிட்டே இருப்பான் கடைசியில் அந்த ஸ்திரீ இருக்கிற இடம் இருக்கேன் ராணி மகாராணி மகாராணி இருக்கிறதுக்கு அங்க போறவங்க அங்க காவலுக்கு இருக்கிறவனே வெளியில் கொண்டு போவான் இவன் கொண்டு போய் ராஜா உள்ள விட்டுட்டு கதவை கேட்டா போகணும் இவனும் வெளியில் கொண்டு ஆஹ் அப்படி ஜீவ பிரம்மகிக்க பரியந்தம் இந்த மனசு கூட வரும் அப்ப சத்துவமும் கூட இருக்கும் அப்படி ஜீவனை கொண்டு போய் பிரம்மத்தின் இடத்துல காட்சி கொடுத்தீங்கன்னா உடனே கதவை சாத்தின்னு வெளியில் வந்துடும் அப்படி அதனாலே அப்படிப்பட்ட சத்துவத்தை போய் இனிமே ஆசிரியக்க போற சத்துவ குணத்தை இனிமே காமாதிகளை அவலம்பிக்க போவதில்லை இன்னும் மனசு இப்படி தீர்மானம் பண்ணிவிட்டாளா இதான் சன்னியாச நிலைக்கு ஆரம்பம் இது இது மாதிரியான ஒரு ஒரு தீர்மானம் சத்வமேவாஸ்ரேயாம்யம் சர்வூதான்யம் பசியன் மனசி சாத்மனா பசியன் योगे बुद्धिम् श्रुते सत्त्वम् मनो ब्रह्मणि धारयन्ने मनो ब्रह्मणि धारयन्ने योगे बुद्धिम् श्रुते सत्त्वम् மனோ பிரம்மணி தாரயன்னே தேகம் இருக்கே இந்த தேகத்துக்குள்ள ஒரு பீடம் இருக்கு பகவான் உட்காட்சி வைப்பதற்கு அதுதான் மனமா மனசாகிற ரத்தமயமான பீடமாம் அந்த பீடத்துல சர்வபூதங்களையும் கொண்டு உட்காச்சி வைக்கிறேன் என்ன எல்லாருடைய உள்ளயும் பகவான் இருக்கானா அவனை கொண்டு நீங்க உள்ள உட்காச்சி வச்சுப்பட்டு என்ன பண்ண போறேன் தெரியுமோ யோகே புத்தி என்னுடைய நிச்சயாத்திரிக்கையான புத்தி முழுமையும் பகவானை அடைவதற்கு சாதனமான யோகத்தை உபயோகப்படுத்த போறேன் பிராணாயமாதிகள்ல அவன் மூச்சு காத்து அடக்கி உள்ள பகவானை தட போறேன் ஸ்ருதே சத்துவம் என் அந்த கரணம் முழுக்க மகான்கள் எங்கேயாவது தர்மம் சொன்னா காக்கிறதுன்னு விட்டுட போறேன் அவனுடைய அந்த கரணம் முழுக்க சிரவணத்துல உபயோகப்படுத்திவிட போறேன் மகான்கள் எங்க சாஸ்திரார்த்தத்தை சொல்ல போறாள் அதை கேட்க போறதுன்னு உபயோகப்படுத்திவிட போறேன் ஸ்ருதே சத்துவம் மனோ பிரம்மணி தாரயன் மனது முழுமையும் பிரம்மத்தினிடத்தில் கொண்டு வச்சுவிட போறேன் நாளான் மனோ பிரம்மணி தாரயன் विहरिष्याम्यनासक्तः सुखी लोकान् निरामयः विहरिष्याम्यनासक्तः सुखी लोकान् निरामयः यथा माम् त्वम् पुनर्नैवम् दुःखेषु प्रणिधास्यसि சொன்னாளாம் மனசை பார்த்து ஹே மனசனே நீ காமத்தோட கூட சேர்ந்து என்னை இப்படி அநியாயமா நீ கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுட்டேன்றாள் மங்கி என்னான்றாள் பத்துதல் வைக்க போறதில்லை எதிரியாவது பத்துதல் வச்சா தானே அப்புறம் அடைஞ்சல் ஒன்னுலையும் பத்துதல் வைக்கல சங்கல்பமே பண்ணலன்னு அர்த்தம் அவன் சங்கல்பம் இது வேணும் மனசு நினைச்சுட்டா உடனே புத்துணு கிளம்புறது உள்ளிருந்து எந்த ஊர்ல போனாலும் எந்த வஸ்துவை பார்த்தாலும் அதுல பத்துதல் அடைவதில்லை அப்படி இருந்துதான் நிராமய துக்கம் இல்லை நமக்கு வச்சுட்டாதான் ஆபத்தி போய் வந்துட்டு போறேன் இங்க எத்தனை தூண் இருக்கு பாறாங்கல் தூண் யாருக்காவது தெரியுமோ ஏன்னா இதுல ஆசக்தி இல்லை இதுல உங்களுக்கு பத்மம் சொன்னதையான இத்தனை தூண் கரெக்டா சொல்லுவேன் இத்தனை உயரம் இத்தனை அடி சொல்லுவேன் கேட்காத்மகமான ஜானம் பேரு நித்தியம் போகின்றே இருக்கான் கீழே ரெண்டாம் வீதியும் கீழே மூணாம் வீதியும் என்ன பண்ணி தெரியலையே எத்தனை வீடு இருக்குன்னு கேட்டாக்க முனிசிபாலிட்டியில முனிசிபல் சேர்மன் கூட தெரியாதுன்னு அது எண்ணிக்கண்ணி பார்த்தா தான் புரியும் அது ஆசக்தி பத்து வந்துட்டேனா அப்புறம் உடனே கணக்கு பண்ணுவான் ரைட்டா சொல்லுவான் எல்லாம் பண்ணுவான் ஞானிகள் அப்படி சஞ்சரிப்பாள் ஒரு வஸ்தூலியம் எப்படி ஊர்ல எத்தனை வீடு இருக்குன்னு விஷயா இருக்கிறவங்க கூட எண்ண மாட்டானோ அது மாதிரி இந்திரியங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள்ல கூட பத்துவம் இல்லாமல் அதுங்க மாம்பழம் வச்சிருந்ததா பட்சணம் வச்சிருந்தா கூட பார்க்காம போடுவார் அதுல ஒரு பத்துவதோட இந்திரியங்கள் போய் அதில் போய் பதிய முடியாத விவகாரம் பண்ண மாட்டாள் இந்திரியம் போய் அதில் போய் பிடிச்சிக்க முடியாத விவகாரம் பண்றதுதான் ஆசக்தின்னு அர்த்தம் அப்படி அனாசக்தனாய் எல்லா லோகத்திலையும் சஞ்சரிக்க போறேன் அப்படி சஞ்சரிச்சா நிராமயனா இருக்கேன் எனக்கு அந்த வியாதி எது அப்புறம் விஷய சம்பந்தமான வியாதி வியாதி தான் ஒரு விஷயத்துல ஒரு பிரேம வருத அது ஒரு ரோகம் மாதிரி அந்த ரோகத்துக்கு சிகிச்சை அத்தியாத்ம வித்தகம் இது மாதிரியான சிரவணம் தான் அதை தவிர்த்து ஒரு மார்க்கம் இல்லை அப்படி உலகம் முழுமையும் சஞ்சரிக்க போறேன் பத்து இல்லாமல் நானாம் மங்கி தனநாசேதிகம் துக்கம் மன்னே சர்வ மகத்தரம் மன்னே சர்வ மகத்தரம் குரு கிடைச்சு அது நஷ்டமா போச்சு யாரா அது பணம் இல்லாம தந்திரனா இருக்கிறவனுடைய துக்கத்துக்கு மேற்பட்ட துக்கமா தனநாசே மகன் துக்கம் மன்யே சர்வமஹத்தரம் ज्ञातयोश्चमन्यन्ते மித்ராணி ச தனாச்சுதம் தனாச்சுதம் சுத்துருந்து போயிடுதேனா அதுக்கு முன்னாடி எங்க மாமா வருமா உமக்கு சொந்த மாமாவான்னு கேட்கறது இல்ல எங்க வச்சனுக்கு மாமாமா அப்படிலாம் சொல்லுவோம் எங்களுக்கு மாமாவே இருக்க மாட்டாங்க அப்புறம் அதையும் விசாரிச்சு பார்த்தா அவர் மச்சனுக்கு மாமாவா இருக்க மாட்டானே எங்க பிரதர்னு சொல்லுவாங்க அவர் ஏதாவது பெரிய பதவியில இருந்தாங்க வாஸ்தவமா பார்த்தா இவன் பிரதராகவே இருக்க மாட்டார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போன ஒரு மணியாவது இப்படி இருந்தவனுக்கு சொத்து பூர்த்தியானா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஞாபகோ அவமன்யத்தை வாஸ்தவமா இருக்கிற வச்சுனர் மாமா பிராதா புத்திரன் எல்லாரும் அவமதிப்பாளா ஜாத்தையோ மித்ராணி ச தனாச்சுதம் இருந்தவன் கூட சொத்து போனவன் அவமதிப்பனாம் அமித்ராணி தனாச்சுதம் அவஜானசஹசிரைஸ்து दोषा कष्टधराधने அவஜான சஹசிரைஸ்து கஷ்டதராதனே இவனை எல்லாரும் அவமானம் பண்றதுக்கு கூட காரணம் முன்னாடி பணம் இருந்ததுதானா பணம் இவனிடத்துல இருந்த போது எல்லாரும் இருவாள் இருவாள் மண் பணம் போயிடுச்சுன்னா எல்லாரும் அப்படி எப்படி இவனை அவமதிப்பனா அதனால இந்த அவமானத்துக்கு நிமித்தம் அந்த பணம் தானா இந்த இந்த பணம் தானா ஆகினால சர்வதோஷங்களுக்கும் காரணம் பணமாக்கம் இது மட்டும் இல்ல அவஜான சகசிரிஸ்துனா வேலைக்காரன் அப்புறம் சொந்த கேட்க மாட்டானா சுற்றும் சொந்த கேட்க மாட்டான் அவன் சுத்தம் போயிட்டேனா சுற்று இல்லாதவனை பத்தி ஒரே ஒரே கவலையா போச்சு உடனே அவனை பத்தி ஒன்னும் கவலை இல்லை பணம் இருந்து போனவனுக்கு தான் உபதிரவங்க எல்லாம் அவஜானசஹசிரைஸ்தூஷாதரேஷு பணம் நிறைய தொடக்கத்துல இருக்கு அதுல ஏதோ சுல்ப சுகம் இருக்கே அந்த சுல்ப சுகமும் என்னமா கிடைக்கிறதுன்னா தன பாடுபட்டு இவன் சிரமப்பட்டு கொண்டு பணத்தை வச்சிருக்கான் தெரியும் உள்ள என்னன்னு கேட்டாள் நாலனா மழை பெய்யணுமையான லட்சம் பவுன் செலவிக்கணுமா தனே சுககலாயாக்கும் தனத்தினால் ஏற்படுற சொற்ப சுகமும் சாபி துக்கையில் விஜயத்தை எத்தனை பாடுபட்டு எத்தனை போய் பித்தலாட்டம் போர்ச்சனி பண்ணி கொண்டு விஷயத்திருக்கான் தெரியுமா க்ஷமிஷே क्षमिष्ये क्षिपमाणानाम् न हिंसिष्ये विहिंसितः क्षमिष्ये क्षिपमाणानाम् न हिंसिष्ये विहिंसितः द्वेष्यमुक्तः प्रियम् वक्ष्यामि अनादृत्य तदप्रियम् क्षमिष्ये என்ன பண்ண क्षिपमाणानाम् போறேன் தெரியுமா மங்கி என்ன ஆறாவது விஷாலும் பொறுத்துக்க போறேன் அடிச்சாலும் அடியப்பட்டுக்க போறேன் ஞானிகள் எப்படி இருப்பாள் சந்தமங்கல பிரிவாள் எத்தனை பேர் எத்தனை பண்ணிருக்காள் தெரியுமோ படித்தாத பாடெல்லாம் படித்திருக்காள் அடிச்சாலும் நாம் திருப்பி அடிக்கப் போவதில்லை தடுக்கப் போவதில்லை பட்டுக்கிட்ட வழியே